நிகரத்து அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சபாரக சாலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் எங்கள் நபி சம்மல்லாம் அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளைஞர்கள் தோழர்கள் சுயந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என காணிக்கையாக செலுத்தியதன் பின்பு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என் நெஞ்சில் நிறைந்த உளமா பெருமக்களே அமைதியோடு ஆவலோடு அமர்ந்திருந்து அம்மாவின் அறிவுரைகளை அண்ணல் நபி அவர்களின் பொன்மொழிகளை சிறப்போடு கேட்டுச் செல்ல வேண்டும் என்று ஆவலுடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய உடற்பிறப்புகளே சந்து பொந்துகளில் அடக்கமாக ஒடுக்கமாக ஒழுக்கமாக அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் என் தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் சுரக்கத்தின் காணிக்கையாக கற்று தந்த அந்த சொர்க்கத்தின் காணிக்கையை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு என முப்பது நன்மைகளை பெற்றுக் கொண்ட நிலையிலே உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டு விடயத்துக்கு வருகின்றேன் எனவே கோபம் வரக்கூடாது ஆனால் ரசூலுல்லா சொன்னார்கள் கோபம் வர வேண்டிய இடத்துல வரலன்னு அவன் கழுத அப்படின்றார்கள் மார்க்கத்துக்கு புறமான காரியங்களை பார்த்தால் உள்ளம் ஆத்திரம் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கல்யாண வீட்டுக்கு போறீங்க தொப்பி தான் போட்டிருக்கிறீங்க பரதா தான் கொடுத்திருக்கிறீங்க முக்காடு தான் போட்டிருக்கிறீங்க நீங்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே சென்றதும் உங்களை வரவேற்பதே கீதங்கள் தான் எத்தனையோ பாடகிகள் பாடுகிறார்கள் பாடகர்கள் பாடுகிறார்கள் உங்களின் ஈரக் குழந்தை போல பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டிய குமரி பெண்களையும் அங்கே வைத்திருக்கிறீர்கள் யாராவது சாப்பிடாம வர உங்களுக்கு மனம் வருமா என்ன சொல்றான்னா இந்த சின்னி மாடு எங்களை நம்பிதான் ஆட்சி வச்சிருக்காங்க நாங்க போகும் வந்தோம் சொல்லி போகாம ஒரு பிடி திண்டுட்டு போவோம் இஸ்லாம் ஒரு படுமா ஒன்ன மாதிரி சாப்பாற்றாம அண்ணாவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் எங்களை பரீட்சித்தார்கள் எங்களை சீரடி போட்டு தேடினார்கள் கொள்கை கொள்கை தான் இதுவரை ஆண்டவனுக்கு சத்தியமாக அல்லாவுக்கு தான் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் எந்த ஒரு ஹோட்டலுக்கும் நாங்கள் இதுவரை போகிறோம் எந்த ஒரு கல்யாணத்திலும் நாங்கள் பூசாரி வேலை செய்ய போவதில்லை போட்டோ பிடிக்கிறோம் அவன் எவனாக இருக்கட்டும் எத்தி சாப்பாடு சாப்பிடுவதற்கு எவ்வளவு நெருங்கி பழகுவதை கூப்பிட்டாலும் கொள்கை கொள்கை தான் இதாங்க ரோஷம் இது மாதிரி எல்லாரும் வைராக்கியம் வச்சா இஸ்லாம் உருப்படமா போடாதான் ஏன் மாற்று வழி உள்ள யூதர் நசாராக்களின் பழக்க வழக்கங்களை நீங்க காவடி ஆடுறீங்க தலைவர் வச்சுக்கிட்டு காவடி மியூசிக் நசாராக்களுடைய காவடி நாயுடன் தாம்பத்திய உறவு வைத்திருக்கும் நாயோடு உடல் உறவு கொள்ளும் அமெரிக்கர்களின் அடக்கமான வழிமுறைகள் தான் இந்த அசிங்கமான நாகரிகம் அதுக்கு பிரபரன் முன்னுரிமை கொடுப்பவர்கள் யார் முஸ்லிம்களையும் நீங்கள் தான் வாலிபர்களே நீங்கள் தானே எவனோ ஒருத்தர் தலைமஸ்திர ரெண்டு பக்கம் வட்டாங்க நீ ஊருக்கு முந்தி நீ இருக்கிற ஜப்பானா இது லேஸ் போர்டு வராது நம்ம இடத்துல நான் சொல்றேன் அரே ஜப்பான்ல மக்கா பெரிய ஒரு ஜப்பான்ல பிறந்த மாதிரி இங்க வச்சு இங்க வச்சு இது வரைக்கும் முட்டுக்காலுக்கு மேல கல்சா ஒண்ணு உடுத்துக்கிட்டு அவர் வேற இன்னும் ஒண்ணுதான் குறைச்சர் கழுத்துல சங்கிலி காலில் சங்கிலி இன்னும் பெருநாள் போக நாய் ஒண்ணு பிடிச்சுக்கிறோம் அது ஒரு ஸ்டைல் இப்போ நாயை பிடிச்சுக்கிட்டு அதை கப்பு இருக்க வைக்கிறதுக்காக கொண்டு போகணும் அதுக்கப்புறம் கொண்டாந்து கட்டணும் அப்படிதான் செய்யணும் மதீனாவுக்கு வந்த ரசூ சல்லா யூதர்கள் நோன்பு வைத்திருப்பதாக தெரிந்து கொண்டார்கள் ஏன் நோன்பு வைத்திருக்கிறார்கள் கேட்கப்பட்டது இந்த யூதர்கள் சொன்னார்கள் ஆண்டவன் கண்டாளன் திரவுள்ளத்தில் இருந்து எங்கள் நபி பூஷாவை பாதுகாத்தனால் அந்த நினைவு வருவதனால் அவனுக்கு நன்றி கடனாக நோன்பு வைக்கிறோம் சொன்னார்கள் விடயத்தில் உங்களை விட உயர்ந்தவர்களும் அருகில உள்ளவர்களும் நாங்கள் தானே நீங்களும் பிடிங்க என்று சுற்றலா தலைவர்கள் அவர்களுடைய சகாபாக்களுக்கும் நோன்பு வைக்க சொன்னார்கள் அங்கே ஒரு சிக்கல் என்ன சிக்கல் யூரர்கள் நோன்பு வைத்திருக்கும் அந்த நாளையிலே நாமும் நோன்பு வைத்தால் ஒரே நாளையில அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க நம்மளும் நோன்பு வச்சோம்னா நாம் யூதர்களை போல ஆக மாட்டோமா யூதர்களை போல ஆக மாட்டோமா சொன்னார்கள் நான் அடுத்த வருடமும் உயிரோடு இருந்தால் அசூமன்ன ஒன்பதாம் தினத்திலும் நான் நோன்பு வைப்பேன் ஏன் அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக பத்தானையை பிடிச்சிருக்கானா நம்ம ஒன்பதையும் பிடிச்சு ரெண்டு காட்டுவோம் அப்போ உங்களுக்கு சமமாக மாட்டோம் என் இஸ்லாமி உடற்பரப்புகளே தீனை இஸ்லாமை காக்க வேண்டிய சிங்கங்களை போன்ற வாலிப நண்பர்களே ஒரு நோன்பிலே ஒரு நோன்பிலே யூதர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று உங்களை ரசூலுல்லா கண்காணித்தார்களே ஒரு நோன்பிலே நீங்க முழு வாழ்க்கையிலையும் யகுதிகள் நத்தாரக்களை வச்சுக்கிறீங்க ஜிம்மாக்கு புறம் இந்த லேட் போர்டு பள்ளிக்கு முன்னால நீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து போட் பிடிக்கிறோம் போட் தானே போட் தூக்குறது அதோட பொட்டம் அடிச்சாச்சு வீட்டுக்கு போயாச்சு நான் எப்படி செத்தாலும் போட் பிடிக்கணும் குரல் கொடுக்கணும் ஒரு கொள்கையோடு என் உயிரினும் இனிய இஸ்லாமை அசிங்கப்படுத்த கலங்கப்படுத்த என்ன நடவடிக்கைகள் உலகத்தில் மேற்கொள்ளப்படுமோ அதற்கு நான் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் தெரியுமா என் தினத்தின் மீது நடந்து செல்லி உன்னுடைய அந்த கொள்கை நீ அடை என்ற அளவு அருமையானவர்களே போட் பிடிச்ச என்னது வைத்துல் முகத்தீஸ் மேராஜிக்கு புறப்பட்ட ஸ்டேஷன் அதிகமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த உடல்களை தாங்கி நிற்கும் தலம் அதே தெரியாது பைத்துல் முகதீஸே தெரியாது தாஜ்மஹால்னா தெரியும் அது மும்தாஜ் ஷாஜானும் காதலிச்சாங்களாம் பள்ளி கட்டலாம் அட எரும மாடு பைத்துல் முகதீஸ் ரசூல்லா மேராஜுக்கு புறப்பட்ட இடம் தெரியாது அது யாரு செய்திருக்கிறது யாரு செய்திருக்கிறது யூதர்களுடைய கையிலே தான் இருக்கிறது அவருடைய முழு பராமரிப்பு ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை நம் நாட்டிலும் தான் உலகத்தில் பல நாடுகளிலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்ன எதிர்ப்பு யூதர்களை எங்கட பைப்புல் முக்கத்தீஸ் பள்ளி எங்கள்கிட்ட தான் உடனே இப்பவே அங்கிருந்து போ என்னமோ இவர் இங்க பிடிச்ச கிராண்ட் பாஸ்ல அத்தனுக்கு புறம் ஓடுற மாதிரி சரியான இவர் எதிர்ப்பை தெரிவிக்கிறான்னு வச்சுக்கிறேன் அவன் அங்க இருந்து பாட் பிடிக்கிறான்னு வச்சுக்கிறீங்க நீங்க வெள்ளிக்கிழமை பிடிச்சீங்க அவன் சனிக்கிழமை பிடிக்கிறான் இன்னைக்கே போறோம் இந்த புண்ணிய நகர்ல இருந்து இன்னைக்கே போறோம் பைத்துல் முக்கத்தீச உங்க கையிலே தந்துடும் ஆனா நீங்க மியூசிக் போடுறது போட்டோ அடிக்கிறது வீடியோ பிலிம் பண்றது டான்ஸ் ஆடுறது கொண்ட வளர்க்கறது டெனிம் முடுக்கிறது இதெல்லாம் விட்டு போடணும் அது என்னது அது எங்களுடைய பழக்க வழக்கம் அப்பா அப்பே சம்ஸ்கிருத்திக்க எங்களோட கல்ச்சரல் எங்களோட கலாச்சாரம் உங்களோட பள்ளியை மட்டும் எடுத்ததுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது எங்களோட பெட்டனுக்கு நீங்க கொஞ்சம் உடுக்கவானான்னு சொன்னா நீங்க போட் பிடிச்சவன் எல்லாம் சொல்லுவான் வானம் பைத்தல் முக்கதிச வச்சுக்கொள்ளக்கூடாது ஏன் இது பைத்துல் முக்கதிச எடுக்கிறதுக்காக எங்கட கோலத்தை மாத்தலுமா முழுமையாக வாருங்கள் முழுமையாக வாருங்கள் யூதர்களின் நிழலும் வேண்டாம் அருமையானவர்களை மாற்று சக்திகள் திரை மரவிலை தம்பியும் தானே சொல்வார்கள் எனவே அப்படியாப்பட்டவர்களோட எந்த தொடர்பு வச்சு கொள்வார்கள் காணிகள் அவர்களுக்கு விற்கல் அவர்களுக்கு விற்கவானாம் பஜார்ல கடைகள் அவர்களுக்கு மாற்றவானாம் இவர்களுக்கு கொஞ்சம் மறுபக்கம் தான் நாங்கள் நடக்கணும் அப்பதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வரும் என்ற அந்த துண்டு பிரசுரங்கள் என் கையிலும் இருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அருமையானவர்களே தங்களின் இனத்தை காக்க அசிங்கமான இந்த விடயங்களை திரைமறைவிலே ஒரு சமூகத்தை பிரித்து விடுவதற்கு வழங்குகிறார்கள் நீங்க அதனை செய்ய முஸ்லிம் வாலிபர்களே யூதர்களின் பழக்க வழக்கங்கள் வேண்டாம் பங்கன் எங்களுடைய குடும்பத்தில் நடைபெறும் கலரிகள் அவைகள் யூத நசாராக்களின் நிழலிலே உள்ளதாக வேண்டாம் என்று ஒவ்வொருவரும் நாளைக்கே நீங்களா கழிச்சிட்டீங்கன்னு சொன்னான் அல்லாவுடைய ரசூலை சந்தோஷப்படுத்துவதற்கு அதை தவிர வேற ஒன்று கிடையாது எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் தீனுக்கு விரோதமான காரியத்தை கண்டால் ஆத்திரம் கொள்ள வேண்டும் எதுவரை சொன்னார்கள் பைலம் ஏற்பட்டு சதி கல்வி கையினாலோ தாயினாலோ சொல்லுவதற்கு திராணி இல்லை என்றால் ஆக குறைஞ்ச பட்சம் உங்க கல்விலையாவது வெறுத்துக்கிறது கல்வி உள்ளத்தால ஆண்டவனே இஸ்லாத்துடைய பேரில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது ரப்பே உங்களுக்கு நீ நேர்வழி காட்ட மாட்டியா இங்கு திருந்த மாட்டாங்க ஆண்டவனே அப்படியாவது பெருமூச்சு கொள்ளுங்கள் அந்த அளவு சரி இருக்க வேண்டும் சொன்னார்கள் ஈமானிலே குறைந்த தான் அருமையானவர்களை எனவே கோபம் கொள்ளக்கூடாது ஆனால் தன்மார்க்க விடயங்களில் கோபம் கொள்ள வேண்டிய நேரத்தில் கோபம் கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஆயுள் செல்லும் ஒரு டெலிகேஷன் தூதுக்குழு வந்தார்கள் அந்த தூதுக்குழு எதற்காக வந்தார்கள் மக்தூமி வம்சத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த குடும்பத்தின் பெண்ணொருத்தி திருடிவிட்டாள் பெரிய நம்ம காலத்தில் அப்படித்தான் இருக்கு கருத்தை தள்ளுற காதரனானோட வீட்டில் என்ன சரி நடந்துட்டால் ஜும்மாலே அறிவிப்பாரு தினமங்காடுல வாழ்ற காதராஜா டவுட்ல என்ன சரி நடந்தால் சொல்லுவார்கள் அதை நாங்க எவ்வளவு மூடி மறைச்சிருவோம் ஒரு ஹாஜியார் உண்டா முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு முக்கியமா தேவையானவர் கோயில்ல பூசாரி வேண்டாம் ரசூலுல்லாவிடத்தில் வந்தார்கள் டெலிகேஷன் ரசூலுல்லா கேட்டார்கள் என்ன விடயம் யார் ரசூலுல்லா இவ வந்து ஒரு பெரிய பெரிய குடும்பத்து பொம்பளை திருடிட்டா களவெடுத்துட்டா ஆமா களவெடுத்தா கையை வெட்ட வேண்டியதானே யார சொன்னாதான் பிரச்சனை தயவு தயவுசெய்து சின்ன பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துருக்காரு அல்லது அமைதியை உட்கார வேண்டும் வேண்டிய நானே சட்டம் அதோட மார்க்கம் அதோட தீன் அப்போது கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் நாயகமே இங்க விஷயமே தான் என்ன விஷயம்னா இவள் கொஞ்சம் பெரிய இடத்து பொம்பளை அறுப்பதனால செய்ய வச்சுட்டா அவங்க குடும்பத்துக்கு அது அவ்வளவு சரியில்லை குடும்பத்து அது செலவெடுக்க முந்திலா பார்த்திருக்கணும் செலவெடுக்க முந்திலா பார்த்திருக்கணும் அதனால நாயகமே நாங்க பார்த்தோம் உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது அதுக்கு பதிலா இந்த அட்ஜஸ்டபிள் போர்ட்டபிள் அதெல்லாம் டியூட்டி ஃப்ரீல அட்ஜஸ்டபிள் போர்ட்டபிள் அது டியூட்டி ஃப்ரீல சத்திய சன்மார்க்கத்திலே மார்க்கத்திலே தீனிலே நோ அட்ஜஸ்டபிள் நோ போர்ட்டபிள் சட்டம் சட்டம் தான் அல்லாவின் உத்தர உத்தரவு தான் யார் நபியாக இருந்தாலும் சரி நாயும் செல்லும் அவர்களுக்கு அல்ல அப்படிதான் கற்பித்தார் உயர்குடி மக்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை விதந்தா வாதத்திலே மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்ற பெயரில் குறைசி காசிரிகள் வந்து ரசூல்லாவுடன் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கிடையிலே அப்துல்லா இவன் மத்தும் ரவி அல்லாஹும் கண்கள் இரண்டும் தெரியாத அந்தகரான ஒரு சகாதி அவர் திடீரென குறுக்கிட்டு ரசூலுல்லாவிடத்திலே மார்க்க சம்பந்தமான ஒரு மசாலா மசாலா தெரியுமா பொம்பளைகளுக்குன்னா மசாலான்னா என்ன கொச்சிக்காய் தூள் மல்லித்தூள் இந்த சூதுரு தூள் தான் தெரியும் மசாலான்னா மார்க்க சம்பந்தமான கேள்வி கேள்வி ஆளுங்கிடத்திலே கேளுங்கோ தெரிந்தவிடத்திலே கேளுங்கோ அதான் என்று தேவை அதான் அவசியம் அவைகள் தான் அபிமானிகள் சொல்லி தந்தார்கள் அவைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி சந்தர்ப்பங்கள் செய்து தருகிறார்கள் இந்த சிங்கருக்கார வச்சிருக்காங்க அமைச்சு அதுக்கு முன்னாடி வச்சாங்க கிராமினி பதனம் அந்த பதனமைக்கு அல்லா மண்ணி குத்தனம் மழை வந்துச்சு தொலைஞ்சு போச்செல்லாம் யாராவது பண்டுக்கு செய்கிறார்கள் நம்மளும் இந்த பதனமே எல்லாம் வேணாம்ப்பா அல்லா ரசூல புரிஞ்சு கபருக்கு தேவையானதை தேடி ஒரு நல்ல மனுஷன் வாழ்றதுக்கு இத மாதிரி சந்தர்ப்பம் எடுத்து கொடுக்கணுமே இல்லை அதற்குள்ள அப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் தான் இது போன்ற அதீஸ் மஜிலிஸ் இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை சங்கீதம் உங்களுடைய காது தான் கேட்கும் காது சங்கீதம் கேட்பதனால் தான் உங்கள் தலை ஆடுகிறது சட்டம் சத்து எதுவரை மௌத்தை பற்றி சங்கீதத்துடனே சொல்லும் போது மரணத்தின் சிந்தனையை மறந்து நீங்களும் ஆட்டுத்தலை மாதிரி ஆடுறீங்க அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மௌத்தையே நீ மறந்து மறுக்க அந்த சங்கீதம் செய்தானின் எவ்வளவு தூரம் உங்களை மறக்க மயக்கிறது சஷ்டி மணி வச்சிருக்கார்கள் அவர் கூட திக்கிற சேர்த்து நிப்பாட்டி சுத்தி சுத்தியார் தஸ்மி மணிய சுத்திர மூச்சையே நீ மறந்து வாழலாம் அவ்வளவு மோசமானது ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் அம்மா என்னை அனுப்பியது சொன்னவன் அம்மா என்னை அனுப்பியது சங்கீத கருவிகளை உடைத்தெறிய என்று சொன்னார் அல்லா விசிங் மா மே லோக்கிட்ட வக்ரு வசேன் அவன் ரத்தே ಸಂಗೀತ ಬಾಂಡ ಕಡಾದನಿ ಮತಾಯಿ ಸಂಗೀತೇನ್ ಕುಳ್ಮತ್ವೆನ್ನುವೆ ಸಮಾಜ ಸಂಗೀತೇನ್ விநாசவேனா விநாசவேனா சங்கீதத்தால் நல்லவர்களாக மாறிய வரலாறு இல்லை சங்கீதத்தால் கெட்டு போனவர்களாக ரசூலுல்லா விரும்பவில்லை ரசூலுல்லா விரும்பவில்லை எனவே மார்க்க சட்ட திட்டங்களை கேட்டு படிக்க வேண்டும் அதற்குதான் இப்படி அந்த செயல் ரசூல்லா உயர்குடி மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில நுழைஞ்சார் யார் நுழைஞ்சாரு ஒரு சாதி அவர் இஸ்லாத்தில் தெரிந்தவர் ஏற்கனவே களிமாவிலே வந்தவர் ரசூல்லாவிடத்திலே மார்க்க சம்பந்தமான ஒரு விடயத்தை கேட்ட போது ரசூல் தவறு ஆத்திரத்தோடு அவர் முகத்தை சுழிச்சுக்கிட்டு நீ என்னப்பா இந்த நேரத்தில் வந்து நுழைஞ்ச உங்களுக்கு வேற டைம் இல்லையா அருமையானவர்களே நாங்கள் பார்க்கின்றோம் நான் பார்த்திருக்கின்றேன் அனுபவத்தால் தனியான வீடுகளில் கூட சொல்றேன் டிப்டப்பா உடுப்பு வால் மட்டும்தான் இல்லை வால் இருந்துச்சுன்னா அவன் குரங்கே தான் அவ்வளவு ஸ்டேட்டை உடுத்தி வால் வாசல்லே குழந்தை நிப்பாட்டுறாங்க வண்டிய அவ்வண்டி வண்டி கதவை தொடர்ந்து அவரை வெல்கம் என்று கூட்டிக்கிட்டு போறது மேச வரைக்கும் மேச வரைக்கும் கொண்டு போய் உட்காரத்துக்காக ஆயிரம் கால்கள் இரண்டாயிரம் கரங்கள் அருமையானவர்களே அதே போல சாதாரணத்தில் ஒருத்தர் இலிங்கத்தில் உள்ள வளைவம் பாருங்க அது மாதிரி அவருக்கு டிராபிக் போலீஸ் மாதிரி கையை காட்டி அப்படி போ மேசைக்கு அவன் போய் எங்க உட்காரது எங்க சாப்பிடுறது ஒண்ணும் தெரியாம தெரியும் தலால் சொல்றது தலால் சொல்றாரு நல்ல வசதி உள்ளவனா அப்படி இழுத்து ரெண்டு நிமிஷத்துக்கு முந்தைய சுவிட்ச போட்டுருவான் மைக் சுவிட்ச் போடுற மாதிரி அவரை காணும்போது ஆனா மூணுது ஓடுற சமயத்துல சில பேரு அது யாருத்தம் அது என்ன ஒரு இளம் மூணுதுக்கு தான் கக்கத்துல அடிச்சுக்கிறது பல பைத்துகளை நல்ல மெட்டு வச்சுக்கிறது இந்த பொம்பளைகளுக்கு மெட்டு தானே ஆசை அந்த நெட்ல ஒண்ணு அதிக சொல்லுங்க பிள்ளைக்கு பேர் போட வந்திருக்காங்க அல்லாஹூ அல்லாஹ் அல்லான்னா அல்லா சொன்னான் அல்லாவை சொன்னான் சரியான மூமினா இருந்த உண்மையா அல்லாவுடைய பக்தர்களா இருந்த அல்லா அல்லா அப்படின்னா உங்க இருதயம் நடுங்க இருதயம் நடுங்க வேண்டும் ஆட்டு மாதிரி கட்டுறான் உள்ளுக்குள்ள வந்து இவருக்கு தான் கொடுத்து வர சொல்லிருக்கு அல்லா ஹூ ஆட்டான் சொல்வார்கள் அதுல வருது ஒரு அடி சுரூரி பதா பிஷாரில் எத்தனை பிரிவு வந்தான் மறுத்தான் காலியான் கண்டியான் கொழும்பான் கலப்பான் இந்தியாக்காரன் எல்லாருக்கும் ஒரே கஃன் ஒரே சண்டாக்குதான் ஒரே மண்ணுக்கு தான் புதைச்சிற உசரெடுக்க வார இஸ்ராயிலும் ஒன்றுதான் கேள்வி கணக்கு கேட்கிற முழுக்க நினைக்கிற உண்டுதான் சில இடத்துல கல்யாணம் பேசினாங்க நல்ல பொண்ணு மார்க்கம் இருக்கு நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கம் ஒழுக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டர்வியூல அவள் செயல் இன்டர்வியூ பண்ண யாரை மார்க்கம் தெரியாத உம்மம்மா அவ எப்படின்னு சொன்னால் குஷூட்டு தொழுத பேத்திக்கு சொல்லி ஆபத்து ஒன்றும் இல்லை பார்சன தொழுவ முடியலன்னு சொல்லி இல்லம்மா அந்த அந்த அன்பை விட்டு புள்ள தாலிம்ல நமக்கு தாலிம்லயா கத்திரிக்காவது ஒவ்வொருத்தன் என்னென்னமோ கர்மம் எல்லாம் செய்யறான் ஆண்டவன் அதை மன்னிக்கிற இது அல்லாக்கு ஒரு பெரிய காரியமா இது உம்மம்மாக்கு தெரிஞ்ச மார்க்கம் உம்மம்மா சொல்லியால் சரிதான் தக்குவாவையும் இபாதத்தையும் அரைச்சி தின்னவா அவள் சம்மான் ஃபெமிலியாமேடா சம்மான் சம்மான் தாரி அவர்களுடைய களிமா என்ன அவர்களுக்கு வேற மார்க்கமா வேற சொர்க்கமா யார் கொண்டு வந்தது நல்லொரு மாப்பிளோண்டு ஈஜாம் மூத்திரம் மீது பரவாயில்ல ஆனாலும் சோனோ ஃபெமிலியாம் சோனோ அபுபக்கு சித்திக்குள்ள தம்பி அப்ப உத்தரமானம் இன்றைக்கே பேசுவோம் இதுண்டா எத்தனைக்கு மானம் சம்மான் பாய் ஜாவல் நேம்பன் ஏன்பா அந்த மாதிரி போட்டிருக்கீங்க சொன்னது நீங்கள் எல்லோரும் ஒரே சமுதாயம் பிரிந்து விட வேண்டாம் எதுவரை சொன்னார்கள் குழு ஜமியான் குழு ஜமியான் சின்ன பிள்ளையும் ஒன்றா தின்னுவோம் அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தன் கேட்டானா ಹೋಗುಂದಾಗ ಇಸ್ಲಾಂ ಧರ್ಮೀಯ ಕೆನಟಿಗಕ್ಕೆ இஸ்லாம் தர்மீக என்னத்துக்கா மற்ற ஒப்புதக்கிறாங்க இவருக்கு என்ன தெரியும் தானே தெரியும் தம் பலந்த அப்பே ஆகம் அகத்தோத் எரும மாடு இதா சொல்றது அப்பே ஆகம் அரகத்தோத் அப்பே ஹயதலி எக்கட்டை கண்ணு மார்க்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு இத வந்து வெக்கம் கட்டு போய் சொல்றான் அசரத் தொத்தை செய்தான் இஸ்லாம் என்னன்னு சொல்லி நான் கூட்டுதான் அவனுக்கு என்னப்பா நான் சொன்னேன் நாங்க ஆறு பேர் இருந்தா திங்க ஆனால் ரசூலுதா சொன்னார்கள் நல்ல விளக்கம் குழு ஜமியா ஒன்றாக இருந்தே சாப்பிடுங்கள் வீட்டிலே விடுதான் மனைவி மக்கள் பிள்ளைகள் வாப்பா பிள்ளைகள் உமா எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம் இன்னல் பறக்கத்தை மால் ஜமா வரக்கத் என்பது கூட்டாக இருப்பதில் தான் இருக்கிறது தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி சமுதாயம் பிரிஞ்சு போச்சு காதியானிகள் என்றால் நான் பேசவில்லை என்ன அது வந்து அக்கீதாலு அஸ்திவாரத்திலே பவுண்டேஷனே தப்பது முஸ்லிம்களுக்குள்ள எத்தனை பிரிவினைகள் இஸ்லாத்துக்குள்ள எத்தனை இயக்கங்கள் இயக்கினால் பரவாயில்லை ஏன் சண்டைகள் போலீஸ் போறான் கோர்ட்ஸுக்கு போறான் அவன் இவனை காத்திருங்கிறான் நரகவாக்குகிறான் எனவே அருமையானவர்களே ரசூல் சல்லா அழகான வழிமுறை காட்டி தந்தார் எதுவரை கோபத்தை கிளறும் விதத்தில் இஸ்லாம் என்றால் என்னவென்று பல தடவை கேட்ட போதும் ரசூல் சல்லா அலிஸ்லாமர்கள் அமைதியாக இஸ்லாம் என்பது நல்ல குணம் வாப்பா ஒழுக்கம் வாப்பான்னு சொன்னார்கள் இறுதியாக பின்னாடி வந்து கேட்ட போது அவர்கள் இதுவரை நான் உங்களுக்கு அமைதியோடு பதில் சொன்னதில் இருந்து இஸ்லாம் என்றால் என்னவென்று புரிந்திருப்பீர்கள் என்று சொன்ன போது அவர் அப்பதான் சப்ஜெக்டுக்கே வர்றார் நம்மளை பார்த்துதான் வரணும் சார் நம்மளை பார்த்தா நோம்பு நேரத்தில் நோம்பு சமயத்துல களிமா சொன்ன எரும மாடு பட்ட பகல சாப்பிட்டு இருந்துச்சான் ஒரு ஃபேக்டரி வாசல்ல ஃபேக்டரியில் உள்ள பௌத்த சகோதரர் சொன்னாங்க ನೋಂಬಿ ಕಾಲಿನಿ ನೋಂಬಿ ಕಾಲಿನ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಹೊಂದನೆ ಪ್ರಸಿದ್ಧಿ ಅವುಗಳಿಗೆ ಆಗಮಟ ಅಗೌರವ್ಯಕ್ನಿ ನೀವು ಪ್ರಸಿದ್ಧಿ ಕಣ್ಣೆ ಹೊಂದನೆ ಇವರು சொன்னாங்க அப்பே உண்ட பிசுபங் நம்ம நோம்பி அல்ல become பொருவடு ஓ oh, அந்த காதியானி சொல்ற மாதிரி நபிய பொருள் நபி வாய்வர் ஒரு நபி படகின்னு மிரண்டத உன்னை பார்த்து வருவானா எனவே இஸ்லாத்துக்குள்ளே உள்ளவர்களே முறையான முஸ்லிம்களாக வாழுங்கள் அல்லாவும் ரசூலும் சொன்னபடி வாழுங்கள் இதுதான் இஸ்லாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை முக்கியமானவர்களை தெரிந்திருக்க வேண்டும் நாயகர் சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் சொல்லு கடமை அறிந்தவரும் அறியாது நம்ம ஆள் பார்த்து சலாம் சொல்றேன் நான் சொன்னேன் ஆளுடைய சைஸுக்கும் வயசுக்கும் புத்துக்கும் ஏத்த மாதிரி சலாம் உலகத்துல அறிந்தவரோ அறியாதவரோ சலாம் சொல்லுங்கள் சலாத்தில முந்திக் கொள்ளுங்கள் அல்பாதி சலாம் பரியுமினார் பரியுமினல் கிபர் ரசூலுல்லா சொன்னார்கள் சலாத்திலே முந்திக் கொள்பவர் பெருமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் முந்திக் கொள்வார் மிச்சம் பேர் பார்க்கிறேன் எங்களுக்கு சொல்லட்டு நான்டா அப்படி பழக்கம் தான் ஏன்னா நான் ஒரு அக்ரத் எனக்கு செல்லல பானம் இடிஞ்சு போகிறோம் எனவே ரோட்ட போறோம் எனக்கு தான் சொல்லணும் முதல்ல அதுக்கு பிறகுதான் நான் வலைக்கும் சலாம் பெருமை வேண்டாம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அலீர் அலி எல்லாம் சொன்னது போல மனிதனிவல் பகர் மனுஷனை என்னப்பா பெருமை ஏன் பெருமைப்படுற கொஞ்சம் துட்டு கையில வந்ததோட கொஞ்சம் மேல் போட்டதோட ஒரு கார் எடுத்ததோட கையில ஒரு ஷெல்டர் எடுத்ததோட ஒன்ன விட்டு ஆளில் நினைக்கிறாள் அவ்வளவு நுட்டுப்பா நீ பெருமைப்படக்கூடிய அளவுக்குள்ள ஆள் அல்ல எங்களுக்கு சொல்ற அவ்வளவு ஆரம்பம் ஒரு துணி இந்திரியம் தூக்கத்திலே முழுக்கானால் வெளியானால் பாத்ரூம் நோக்கி ஓடாடி போடமா இல்லையா அதாங்க ஒண்ணு ஆரம்பம் வேற கெமிக்கலா போட்டாங்க மிசைலா போட்டாங்க ஒரு துளி இந்திரியத்தால தான் உருவாக்கினோம் கடைசி நாத்த படம் அதுதான் பியத்தூட்ல லொரி கணக்குல சாம்பரா நெல் போடுற அதுக்குதான் ரொம்ப பேர் நினைச்சிருது இவர் ஆவி இதுல போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு மொட்டத்திலோட வரவன் கோச்சு ஓட்டணும் சாம்பார் முஸ்தாஃபா செய்யறாங்கல்ல தெரியுமா சலாம் கொடுக்கிறது சலாம் கொடுக்கிறது என்னது முசாபா செய்வது சலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதே போலதான் அருமையானவர்களே சாம்பராணி போடுறது என்பது அது ஒரு நல்ல காரியம் எதற்கென்றால் அந்த துர்வாடையை கவர்த்து அதுல ஒன்னும் பறக்கத்துக்கு இருக்கத்தில்லை வாப்பா ரூ அதுல ஏறி போறதில்லை அதை போட்டுட்டு அப்படி வானத்தை அப்துல்லாவா வந்த அதுக்கெல்லாம் முருகேஸ்வரா பாருங்கப்பா சாம்பராணி போடுறதுதான் இருக்க முடியாது இல்லாட்டி ஜனாசாவை குறை பேசுவார்கள் கூடாது மௌத்தா போன கூட குறை பேசக்கூடாதுன்னு சொல்லா சொன்னார் உட்குரு மகாசின மௌத்தா மௌத்தா போனவன் நன்மை சொல்லு சில பேர் மையத்திற்கு சொல்ல கர்மக்காரன் எப்பே போண்டி கேஸ் சொல்லு மௌத்தா போன கூட குறை பேசக்கூடாதுன்னு சொல்லா சொன்னார் குரு மகாசின மௌத்தா மௌத்தா போனவன் நன்மை சொல்லு சில பேர் மையத்திற்கு சொல்ல கர்மக்காரன் எப்பே போண்டி கேஸ் சொல்லுங்க அது பதிவாகிறது அந்த மரணத்துக்கு அதை கேடு விளைவிக்கும் அபூ ஜெகலுடைய மகன் நிக்கிரிமா இஸ்லாத்தை தழுவ வருகிறார் எவ்வளவு பெரிய ஒரு மோசமானுடைய மகன் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இக்கிரிமா வந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் சொன்னார் இக்கிரிமா வருகிறார் அபூஜஹிட மகன் அவர் எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்ததும் அவருடைய வாப்பாவை பத்தி ஒன்னும் சொல்லுவாங்க அதால ஒரு புரோஜனம் இல்லை அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை மரணித்தவருக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கும் ஒரு லாபம் இல்லை எனவே மரணித்த ஒரு மனிதனை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் இவருடைய உள்ளம் புண்படும் என்றார்கள் இப்படித்தானே ஒழுக்கம் சூழ்தா கற்றுக் கொடுத்தார்கள் அருமையானவர்களே நாம் முன்மாதிரி காட்ட வேண்டும் நமக்கிட்ட இஸ்லாம் நாட்டு இப்படி காட்டணும் எனவே அலிவரி சொன்னார்கள் உன்னுடைய கடைசி நாட்ட பிணம் இந்த இரண்டு கடையிலே நீ வயிற்றிலே சுமந்திருப்பது மலம் வவுத்துல தீய வச்சுக்கிட்டு நீ பெருசா பேசுறியே அப்படின்னு சொல்றார்கள் அழியர் அடியெல்லாம் எனவே பணிவு தேவை பெருமை நமக்கு தேவையில்லை பணிவுடன் நடந்தார்கள் சல்லா அவர்கள் அவ்வாறு சொன்ன போது அந்த யூதர் வந்து சொல்றாரு முகம்மதே உங்களை பத்தி நான் பார்த்திருக்கேன் படிச்சிருக்கேன் சௌராஷ்டிரம் அதுல எப்படி வருதுன்னா அதுல உங்களுக்கு கோபம்னு ஒண்ணு இல்லையா உங்களுக்கு இந்த கோபம்னு ஒண்ணு வராதான் அப்படியே கோபம் உண்டாக்க வேண்டும் என ஒரு காரியத்தை கையாண்டால் கோபம் வருதில்லை உங்களை கோபம் காட்டணும்னு சொல்லி ஏதாவது பண்ணினால் இன்னும் உங்களுடைய சார்ந்த குணம் தான் அதிகரிக்கும் என்று வந்திருக்கிறது நாம் பார்த்து செக் பண்ணி உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது சரியா இருக்குது நானும் உங்களுடைய இந்த தீனியின் சோலையிலே ஒரு மலராக வருகிறேன் என்று சொல்லி களிமாவை சொல்லி ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் இருக்கா எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள தானே இங்க வந்து சேரணும் சாந்திக்கு சமாதானத்துக்கு මිනිසෙක් මිනිසෙක් හමුවන විට උදේසනක් නම් සුබ උදේසනක් වේවා කියලා කියනවා. හැන්දෑව නම් සුබ සන්දාවක් වේවා කියනවා. ඉංග්‍රීසිය නම් good morning කියනවා. හවස් වරුවේ නම් good evening කියනවා. ඉස්ලාම් ධර්මය උදේ හෝ වේවා සවස හෝ වේවා රාත්‍රී හෝ වේවා දිවා හෝ වේවා හමුුණු සෑම විටකම අස්සලාමු අලයිකුම් ඔබට සාන්තිය සමාදාන අස්සලාමු අලයිකුම් ඔබට සාන්තිය සමාදානේ උදා වේවා කියා පතන්න මුහම්මද් තුමා කියලා දීලා තියෙනවා අද ලෝකෙට අවශ්‍ය සාන්තිය සමාදානයි ஏ ಸಮಾಧಾನ முஸ்லிம் ಚೆನ ಸಮೂಹನ ಕೊಟಮ ஏ ಪ್ರಕಾಶೆಂಗ್ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ಎನ ವಚನಿಂಗ್ ಮೊಹಮ್ಮದ್ ತುಮಾ குட் மார்னிங் என்ன இல்லைன்னு அந்தியாவுக்குள்ள நயவஞ்சகன் மாதிரி முனாஃபிக் மாதிரி குட் ஈவினிங் காலையில குட் மார்னிங் இப்ப குட் ஈவினிங் ரசூ சல்லான்னு சொன்னார்கள் எப்பயா இருந்தாலும் ரசூல்லாவிடத்திலே ஒரு தூதுவர் வந்து யூதர்களை தூதுவர் வந்து சொல்லுகிறார் சபாஹ் ஹை குட் மார்னிங் குட் மார்னிங் நம்ம என்ன சொல்லுவோம் சேம் ஏன்னா உங்களோட தான் நாங்க பழகுறோம் அது மாதிரி மாதிரி ஒப்பத்தி போவீங்க தானே ஒப்பத்தி போறது சர்வ கருத்தை அப்படி இல்லை ஒப்பத்தி போகக்கூடாது நீங்க உங்க ரூட்ல போகணும் வெற்றி போகணும் சொன்னார்கள் நாங்கள் அப்படி சொல்வதற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல அண்ணா சுருக்கத்தில் இருந்து ஒரு எனக்கு கற்று தந்திருக்கின்றான் அஸ்லாம் அலைக்கும் அதுதான் ஒரு உயர்தரமான வார்த்தை என்று சொன்னார்கள் முகம்மதே நாங்கள் அப்படி கற்பிக்கப்பட்டவர்கள் அல்லவே என்று அவர் சொன்னார் கொள்கை கொள்கைதான் எனவே அருமையானவர்களே நாயும் சல்லி சொல்லவர்கள் சொன்னதும் அவர் இஸ்லாத்தை ஆனால் சுகுதாய் சொல்லலாம் சொன்னார்கள் அதுக்கும் இதா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருகிறேன் செய்தால் ஒருவருக்கிடையிலே ஒருவர் முகப்பத்தாவீர்கள் அன்பு கொள்வீர்கள் நேசம் கொள்வீர்கள் பாசம் கொள்வீர்கள் என்ன செய்ய வேண்டும் நாய்களே அப்சு சலாம பைனக்கும் உங்களுக்கு இடையிலே சலாமை பரப்புங்கள் ரசூலுல்லாவிடத்திலே ஒருவர் வந்து அஸ்லாம் அழைக்கும் என்று அமர்ந்தார் ரசூலுல்லா இஷ்ருன் பத்தி என்றார்கள் இன்னொருவர் வந்தார் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்றார் ரசூலுல்லா இருவர் என்றார்கள் இன்னொருவர் வந்து அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துமா ரஹமத்துல்லாஹி வரகாத்து என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 என்றார்கள் அருகிலே இருந்த தோழர்கள் கேட்டார்கள் நாயகமே முன்னால் வந்தவரை பார்த்து பத்து என்றீர்கள் பின்னால் வந்தவருக்கு இருபது என்றீர்கள் மூன்றாவது வந்தவருக்கு முப்பது என்றீர்கள் என்ன காரணம் நாயகமே சொன்னார்கள் அஸ்லாம் வலைக்கு வந்தால் பத்து நன்மை ரஹமத்துல்லா என்று சேர்த்து சொன்னால் இருபது நன்மை காத்து என்றால் முப்பது நன்மை என்றார்கள் மனசுல வருமா அப்படி நாளையில இருந்து நம்ம இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரக்காத்து முழுமையாக காண்றவருக்கு நானே முந்தி சொல்ல முனைவோம் என்று சொல்லுவோமா மனசு வருமா மனசு என்ன சொல்லு தெரியுமா அதான் சொன்ன ஆரம்பத்தில் ஆயிரம் பிரச்சனையில தொள்ளாயிரம் பிரச்சனை கல்பு கெட்டு போனதுனால உள்ளதான் நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படி சென்னா இங்கெல்லாம் ஜாய் கணக்கு கணக்கெடுப்பான்டா பால்தாவே இல்ல பால்தா கூட அவனுக்கு நாங்க பயம்னு நினைப்பான் நாங்க எப்பயும் எங்களுக்கு செல்லட்டும் செல்லும் எங்களுக்கு செல்ல வைக்கணும் அந்த அளவுக்கு தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் சூழ்நிலா சொன்னார்கள் நீ சொல்லு நீ முந்திக்கோ நீ யாருக்கு சொல்லுகிறாய் ரசூலுல்லாவுக்கு சொல்லுகிறாய் நாயகமே உங்களோட பண்பு இந்த காலத்துக்கு சரி வராதுன்னு சொல்லுகிறார் உருப்படுமா அப்படியான ஒரு ரசூலுல்லா வல்லவா நமக்கு அல்லா கொடுத்துருக்கோம் எத்தனை குணம் நமக்கு இருக்கு எத்தனை தன்மை நம்ம எடுத்திருக்கிறது என்பதை அருமையானவர்களே நாயும் செல்லும் சொல்வர்கள் குணம் உள்ளவர்கள் உள்ளத்தின் வளர்ச்சிக்காக அனுப்பப்பட்டவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் இலா சுவரிக்கும் இல என்புரு நிச்சயமாக அல்லா உங்களோட மொசரகத்தை பார்க்கிறல்ல பாஸ்லாத மொசரகத்தைய எல்லைக்கு எலுமின் ஒன்னே பிளேட போட்டுக்கொண்டு வலி வலி வலின்னு வலிக்கிறீங்களே பிரஷ்ல எத்தனை விதமான பிரஷ் ஏ போன கிழமை வாங்கின பிரஷ் அவ்வளவு இல்ல தூக்கி விசாதி அடுத்த விட்டோன்னு எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு ஒரு ஜாதி பவுடர் ஒரு ஜாதி கிரீம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி எம்பாம் பண்ண பொணம் மாதிரி இருக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இவர் நினைக்கிறாரு அல்லா என் மூஞ்ச என்னன்னாலும் பாக்குறானே அதை கொஞ்சம் பவுடர் கடற போட்டு வைக்கணுமே அப்படின்னு சொத்தையும் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு காணி இருக்குது எவ்வளவு பூமி இருக்குது எவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கு பார்த்து கல்யாணம் பேசுறதுனாலும் இப்ப எல்லாம் சொத்து பத்து தானே முடிக்கிறது இந்த அவர் கோட்டை வச்சு புரியாணி திங்க கொடுத்த மாதிரி சில பேர் கேட்கிறானா அடியாள தருவீங்களா மேலாள தருவீங்களா இவர் சொல்றாரு பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு பேசுறீங்க மாப்பிள்ளை பத்து லட்சம் ரூபாய் அதான் நாலு பேர்த்த முன்னுங்க மானத்தை வாங்கிடுவாங்க அட கோடான கோடி பேருக்கு முன்னாலே மாஸ்டர்ல அல்லா மானத்தை வாங்குவானா சில மாப்பிள்ள சொல்றானா நான்டா ஒன்றும் இல்லை தொடவும் இல்லை இல்ல எங்க வாப்பாட பாப்பா சொல்றானா நான் தான் ஹராம் அதில் ஒரு சார் எடுக்கவும் மாட்டேன் அவன் கரந்தரை பரபர அவன் கரந்தரை பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கானுங்க இந்த எரும மாட்டு பயிலுங்க மகரு கொடுத்திருக்கானுங்க எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தொரு ரூபா என்னத்தாலும் அடிக்கணும் பாப்பாவையும் மவனையும் ஒன்னா சுண்ணாம்புல போட்டு வேவ வைக்கணும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நெருங்கிய சாவி மதீனாவிலே கல்யாணம் செய்து விட்டார்கள் அவரை பார்த்த ரசூலுல்லா எவ்வளவு எடுத்தீங்க மேலால் எடுத்தீங்களா கீழால் எடுத்தீங்க கேட்கல ரசூல்லா கேட்டார்கள் மா அஸ்தக்தா மா அஸ்தக்தா பொண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்தாய் என்ன கொடுத்தா என்று கேட்டார்கள் மகர் என்றாலே தெரியாது சென்றாரு மகர் என்பது மனவாளர்களே நீங்கள் துணைவியாக ஏற்றுக்கொள்ள போகும் பெண்ணுக்கு ஆண்டவன் கட்டளையாக கொடுக்கும் ஒரு தொகை உங்களோட பொம்பளைகளுக்கு அவங்களுக்குள்ள மகர கொடுத்துருங்க அருமையானவர்களை அந்த வாங்க சொல்லல கொடுக்க சொன்னால் அல்லா சொன்னாத்த லட்சக்கணக்கில் வாங்கலாம் அல்லா கொடுக்க சொன்னத்தை எச்சித்தனமா கொடுக்கலாம் சில இடத்துல அந்த ஐம்பத்தொரு ரூபா தான் எழுதினேன் அதையாவது கொடுத்து தொலை அது கொடுத்து அது டியூ கடன் இந்த பஜார்ல ரோல் அடிக்கிற மாதிரி மகரின்றி அவளின் மகரை அவளின் கையிலே கொடுக்காமல் அவளை அணுகுவது சன்மார்க்கத்திலே தவறான வழியிலே குழந்தை பெற்றத்துக்கு சமம் சில இடத்துல இப்படி செய்யறாரு கல்யாணம் நடக்கிற ரெஜிஸ்டர் நடக்கிற நேரத்தில் மாமாட கையில கொடுக்குற இந்த வாப்பா அவன் இந்த நாள் குதிரையை தீன் போடுவான் எங்கடாண்டி அவன் ஐநூறு ரூபாய் மகர் எழுதி இந்த கட்டி சொன்னாரு மாமாட கையில கொடுத்துருவோம் போற போக்கிலேயே ரேஸ் பை ரேஸ் அதுல கொண்டு போய் போட்டு போயிடும் அந்த பணம் பெண்ணிடத்திலே போய் சேர வேண்டும் குரானிலே அல்லா சொன்னான் சது பிறவி வழி பார்க்காமல் கொடுக்க வேண்டிய தொகை அது நீங்க அதை வழிபாடு கூடாது சொன்னார்கள் மகரை பெண்ணிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அவளே அதை அவளாக தந்தால் அன்றி எடுக்கக்கூடாது இதை நீங்கள் சொல்லவும் கூடாது இது வந்து மகர் நாங்க உங்களுக்கு தர தரணும்ன்ற சூழ்நிலை செல்லிக்காங்க நீங்க விரும்பி தரவும் மேலுமா இது வஞ்சகம் இது நரிச்சந்திரம் இதுவும் கூடாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மகரை கொடுப்பதிலே நாமி சாமி தன் மனைவிடத்திலே தன் புதிய பெண்ணிடத்திலே அதனை ஒப்படைப்பதால் இவர்களுக்கிடையிலே அந்யோன்யம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று துடிப்பவர்களுக்கு இது ஒரு பாலம் இணைப்பு பாலம் எப்படி போனோடனே நீங்க அந்த என்லோப்ல போட்டு இது வந்து இந்த மகர் சொன்னாங்க சொல்வா சொல்லிக்காங்களாம் இது உங்களோட ஹக்காம் பேச்சு ஸ்டார்ட் சில பேர் ஆரம்பிச்சிருக்கான் பேச்சு எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அதான் ஆறு மாசத்துல தலா இவருக்கு ஒன்றுக்கும் வழி இல்லையா சிகரெட் பேக்கெட்டையும் லைட்டரையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு பேச்ச ஆரம்பிக்கணும் புது பொண்ணு தானே அந்த லைட்டர் எடுங்க நாமா எரும மாடு முத முத போய் லைட்டர் கேட்கறது தீ வச்சு கொடுத்து அவளும் நாணி கோணி லைட்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் ரெண்டாவது விரவு கேட்டிருக்காரு விரவு சிகரெட்டை கொண்டு விரவையும் கொண்டாந்து கொடுத்தாச்சு முதல் அன்னைக்கு பத்தனாம் பத்து பாருங்க ஆறாம் மாசத்துல அல்ஸ்டோப் நிக்கிறான் காலி போட்டு எனவே மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை சூழலா சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் இடத்தில் கேட்டார்கள் கம் எவ்வளவு என்ன கொடுத்தீர்கள் அருமையானவர்களே நமக்கு தெரியல நம் ஆளுங்களுக்கு புரியுதில்லை கல்யாணம் எப்படி செய்ய வேண்டும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பருவத்தை அடைந்த தன் மகளை கல்யாணம் முடித்துக் கொடுக்க வழி ஏன்னா மாப்பிள்ள வீட்டுல அவனை பிறந்த அன்னைக்கு தலைமுடி வலிச்சத்துல உமா பால் கொடுத்தாங்க பாருங்க அது மாமை கொடுத்தது ஊசி அடிச்சது மொண்டோசோரில் போட்டது மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அட்மிஷன் பீஸ் கட்டினது எல்லாம் கணக்கு பண்ணி பில்ல கோட்டுறான் பத்து லட்சம் எங்கட மாப்பிள்ளை டாக்டர் மாடா இருந்தா பத்து லட்சம் என்ஜினியர் மாடா இருந்தா இருபது லட்சம் மாஸ்டர் மாடா இருந்தால் ஒரு ஏழு லட்சம் பிசினஸ் செய்யற மாடா இருந்தால் எனி அமௌண்ட் வாஸ்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு செமிலியா இதெல்லாம் வாங்கிட்டு போறிய செமிலியா பேமொழி காலமெல்லாம் பேமொழி it is not a family you are calling பேமொழி பேமொழி தேவனை முடிக்காதீர்கள் ரசூல்லா அழகான குடும்ப வாழ்க்கை கற்று தந்தார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லேகலி வன கயிறுக்கும் லேகலி உங்களில் நல்லவன் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய பொஞ்சாதி பிள்ளைக்கு நல்லவர் பாப்பாவையும் உம்மாவையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சுரண்டி சங்வர்தன சுரண்ட மாதிரி சுரண்டி எல்லாம் வாங்கிட்டு இப்ப பொஞ்சாதியோட நீ எவ்வளவு அன்பா நடந்தாலும் என்ன நினைப்ப பெரிய அவுளியா கோலம் போடாதீங்க பத்து லட்சத்துக்கு என்ன பாடுபட்டீங்க ஆயிரம் ரூபாய் குறவுண்டு உங்களோட வாப்ப சென்னாரே மாப்பிள்ள அனுப்ப மாட்டோம் என்ன இஸ்லாமிய வீரச்சிங்கங்களே அல்லா குரான் சொன்னான் சில பேர் பாக்குறா கல்யாணம் முடிச்சு சீமானாவது மிச்ச இடத்துல இப்ப கேட்கிறாங்கன்னா பொண்ணுக்கு பாஸ்போர்ட் ரீசார்ட் கேட்பாங்க கேட்பாங்க ஒண்ணுக்கு பாஸ்போர்ட் இந்த நாங்க பார்த்த பாஸ்போர்ட்டையும் தான் ஒரு செவன் டேஸ்ல ஒரு டூ இயர்ஸ்ல பறக்க அருமையானவர்களே இந்த கல்யாணத்துக்கு பேரு இவர் சொல்ற அந்த நிக்காக சொல்ற கல்யாணம் முடிச்சு ஏழு நாள் இவரை குவைத்துக்கு அனுப்பினா அந்த நிக்காக சொல்றாங்க கல்யாணம் கட்டியிருந்த கையை பிடிச்சி அது அர்த்தம் நிக்காங் ஆவா ஏகே ஆவாரம் ஹவுலே கூட்டி ஆவாரம் கொலபரேஷன் இதுல கிடைக்கிற பிள்ளை எப்படி இருக்கும் இல்லைங்க எப்படி இருக்கும் இலோன் தலை குவைட் காடு அப்படியா கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் வந்தா குடும்பம் உருப்படுமா எனவே தேவையில்லாத ஆசை அல்லா சொன்னான் இன்னும் சில பேர் சொல்றார்கள் நாங்க ஒவ்வொருத்தனை போல லட்சக்கணக்கு கேட்கலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படி கணக்கா டுவெண்ட்டி தௌசண்ட் புகாரில் அப்படி வந்திருக்கா இல்ல ஹசரத் பாஸ்டவுண்ட் புக் பண்ணிக்கிற ரிச்சர்ட் பீஸ்ல நீ இருபத்தஞ்சு ரூபா கெட்டோம் அடமோ ஆட்டாவை வெளியெடுக்கிறதுக்கு இவங்களை போய் பிச்சு வாங்குறேன் நியாயமா சொல்லுவா விரும்பினார்களா ஒரு பெண்ணை தெரிந்தெடுங்கள் வாழ்க்கைக்குள்ள துணவியை தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தை பாருங்கள் அவங்க ஏழைகளா இருந்தா நீங்க வரி பண்ணவானா வேணாம் அல்லா சொன்னான் நான் சீமானாக்குறேன் நீ குவைத்துக்கு அனுப்பி ஆட்டா வாங்குறதுக்கு கல்யாணம் முடிக்க வானாம் நீ அல்லாவுக்கா முடி அவங்களோட கஷ்டத்தை நான் போக்குவேன் என்று வல்லவன் சொல்லுகின்றான் அந்த நல்லவனை பத்தி நமக்கு தெரியுமா ஓஐசியை பத்தி தெரியும் கிராம சேவைக்கு பத்தி தெரியும் பிரின்சிபல்ல பத்தி தெரியும் நம்மை படைத்த அல்லா அவனை பத்தி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது அல்லா எப்படிப்பட்ட தெரியும் எனவே நம்முடைய அல்லா நம்மை படைத்தவன் நம்மை பராமரிப்பவன் நபிமாறுகளை அனுப்பி நம் உள்ளங்களை பரிசுத்தமாக்கியவன் அந்த எஜமான் வல்லவன் அல்லா அவன் சொன்ன சட்ட திட்டத்திலே நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நுகுவத்துக்கு பின்னால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சூழ் கட்டம் சிங்களத்துல சொல்ற ஐயோ இமே குரு சோபனை இன்னத்துக்கு அப்ப சொத்து செல்வம் அதிகாரம் பதவி பட்டம் என்னத்துக்கு உனக்கின் எந்தொழிலா குழுவிக்கும் அந்த உங்களோட கல்வ பார்க்கின்றார் மாமாலிக்கும் உங்களோட செயல்களை பார்க்கின்றார் எனவே உள்ளமும் செயலும் தான் சீராகும் உள்ளமும் செயலும் சீராக வேண்டும் அந்த உள்ளமும் செயலும் சீராகுவதற்கு ஒரே வழி ஆண்டவனின் கட்டளை ரசூல் சல்லா அலிசல்லம் சொல்லி தந்த வழிமுறை அருமையானவர்களை நல்லுபதேசங்கள் கேட்பவர் ஒவ்வொரு முடிவுக்கு வர வேண்டும் சொல்றேன் சார் எங்களுக்கு நல்லவைகளை சொல்லுகிறார்கள் எங்களிடம் தவுகிறார் நாம் எந்த நாள் இப்படி இருந்தால் சரி வராது நாங்கள் சிறந்தவர்களாக மாறும் நாளை நமக்கு ஒரு மூத்து இருக்கிறது இரும்பு எதையும் கொண்ட இறக்கத்தன்மையை இல்லாமல் அரக்கராக இருந்த உமர் அலி அவர்களின் இதய மாற்றத்துக்கு இளமலர்ச்சிக்கு நாயகம் சல்லா சொல்லமுடைய கவலை தான் காரணம் நடும் இசையிலே விடத்திலே கேட்பார்கள் யாம்மா சன்மார்க்க வளர்ச்சிக்கு அபூஜகிலையோ அல்லது உமரையோ என்னுடைய தாவத்தின் பக்கம் கவனம் திருப்ப செய்வாயாக உமருக்கு அல்ல அந்த நசீவை கொடுத்தான் அல்லாமர்கள் அந்த உமர் அலி அல்லானவர்களை எப்படி ஆக்கினார்கள் தெரியுமா மதீனாவிலே ஒரு நாள் இரவு உமர் அலி அல்லாவர்கள் வருகிறார்கள் மக்கா வாசியான வெளியூர்காரர் ஒருவர் பாலைவனத்திலே ஒரு கூடாரத்து கரியிலே அமர்ந்திருக்கிறார் வந்த உமர் அலி அல்லாவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதி மூமியங்களுடைய ஒரு சட்டப்படி தலைவர் நம்பிக்கைக்குரிய தலைவர் பண்பு கொடுத்த தலைவர் அந்த அறிமுகம் இல்லாத வெளியூர் வாசியான அந்த வழிபோக்கரிடத்திலே உமர் அலி அல்லாவர்கள் தன்னை யாரென்று தெரியாது அலம் கோலமான உடை பரட்ட தலை அவர்களுக்கென்று பாதுகாப்புகள் இல்லை ஒரு வழிப்போக்கரை போல கேட்கின்றார்கள் என்னப்பா தண்ணி செய்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார் உடனே பார்த்துட்டு போ நான் இங்க பெரிய ஒரு கவலையிலேயே இடையில வந்து கொண்டு அப்படி சென்றோம் மீண்டும் முரளி அல்லாமவர்கள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் நினைக்கிறார் நாங்களே வலி இல்லாம உட்கார்ந்துருக்கோம் இவன் நம்ம மூஞ்ச பார்த்திருக்கான் கோபத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னதானே அவனை போ சொன்னதானே படித்தார் முரளி அல்லாமவர்கள் கேட்கின்றார்கள் இல்ல உங்களுக்கு என்னால ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படி சொன்னதும் அவர் கொஞ்சம் சிந்தித்து என்ன உதவி செய்ய போறா என்று கேட்கின்றார் கேட்கின்ற போது அவர் இருந்த இடத்திலே கூடாரம் அடித்திருந்தாரே அந்த கூடாரத்துக்குள்ளே ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் விம்மல் சத்தம் கேட்டது நீ யார் கூடாரத்துக்குள்ளே இருப்பது யார் அவர் ஏன் அழுகிறார் என்றெல்லாம் கேட்கிறார்கள் முதலியார் அப்போது சொல்லுகின்றார் சகோதரரே நான் ஒரு வெளியூர்காரன் மதீனாவுக்கு திடீரென வந்தேன் ஏதாவது பொருள் தேடிக்கொண்டு செல்லலாம் அண்டி வந்த இடத்துல எங்க வீட்டுக்காரி பிரசவ வருத்தத்துல யாருமே இல்லாம தடுமாறுறா அவளுக்கு உதவிக்கு அல்ல அப்பதான் கத்துறா அப்படின்னு சொல்லி மரளி சொல்லுகிறார்கள் அவளுக்கு அப்படி அன்னால் பிரசவ காரியங்களை கவனிப்பதற்கு ஒரு பெண்ணை அழைத்து வரட்டுமா நீ போய் அழைச்சிட்டு வர போறேங்கிறப்பா நமக்கு ஏதாவது காசு பணம் இருக்கா அவ வந்தா ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்றார் உமரலி அல்லா சொன்னார்கள் அதை நான் பார்க்கிறேன் நேரே செல்லுகிறார் உமரலி அல்லானவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே சென்றதும் நேரம் கடந்த நேரத்திலே வீட்டுக்குள்ளே நுழைந்த போது இல்லத்தரசி சொல்லுகிறார்கள் சாப்பாடு வச்சிருக்கு ரொட்டி பாலும் வச்சிருக்கு சாப்பிடுங்க வேண்டாம் அந்த பாலும் ரொட்டியும் தேவையான ஒரு கேஸ் இருக்கு பொருத்தமான நேரம் அதையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கோதுமை நெய் போன்ற வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு நீங்களும் புறப்பட வேண்டாம் ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டார்கள் நம்முடைய காலத்திலே நம்முடைய பெண்மணிகளை அது போன்ற தன்மை உள்ளவர்களாக நாம் ஆக்கிக் கொண்டது அப்படிதான் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஏன் எதற்கு என்ற வார்த்தை அவர்கள் காதிலே வரவே வராது உமரன் எல்லாருடைய சொல்லுக்கு அடிபணிந்து தங்களின் இல்லத்தரசி பிரசவத்துக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உமரலி எல்லாவோடு செல்கிறார் தேவையான அந்த பொருட்கள் இருந்த பொட்டலத்தை உமரலி அல்லாவன் அவர்களே தலையிலே வைத்துக் கொண்டு போறார் அந்த இடம் வந்ததும் இவர்களை மனைவியை கூடாரத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு பாலைவன அந்த மேட்டிலே இந்த மனிதரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உமரலி எல்லாவும் இவர் இவரிடத்தில் நீங்கள் யார் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள் மக்காவில் நீங்க இருந்து சொன்னார் கேட்கிறார்கள் வந்தவர் கேட்கிறார் முகமது என்பவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார் இந்த மாதிரி பேச்சு நடக்கும் பேச்சுக்கு மத்தியிலே உமர் எல்லாம் அல்லாமவர்கள் இருக்கின்ற போது கூடாரத்துக்குள்ளே பிரசவ வேலை பார்க்க சென்ற தங்களின் இல்லத்தரசியார் அழகாக அவள் குழந்தையை பிரவிசித்து பிரசித்ததன் பின்பு அந்த செய்தியை சொல்லுவதற்காக கூடாரத்திலே தலையை நீட்டி தங்களின் வீட்டுக்காரத்திலே உமரல் இல்லாடத்திலே சொல்லுகிறார்கள் உங்களுடைய நண்பருக்கு சொல்லுங்கள் அழகானது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லுங்கள் அமீர் மோமினி போட்ட போட்டத்தோடையே இவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார் இவ்வளவு ஆழ்த்தியா நம்ம இந்த மாதிரி வந்து பேசிருக்கோம் என் வீட்டுக்காரிக்கு பிரசவம் பார்த்தது என் நாட்டுடைய அமீர் மூமினுடைய மனைவியா என்று நினைத்தார்கள் கைகளை பற்றி கொண்டு அழுத்தார் உமரலி சொன்னார்கள் ஆச்சரப்படவோ நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவோ எதுவுமே இல்லை நான் என்னுடைய கடமையை தான் செய்தேன் என்று சொல்லி காட்டின அந்த உமரலி எல்லாம் ஒரு நாள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாமர்கள் கனவிலே காண்கிறார்கள் மனாமிலே எப்படி காண்கிறார்கள் உமர் அலி அல்லாவர்கள் மரணமாகி மூத்தாகி அவங்களை கொண்டு போய் கபூர்ல வச்சு ரெண்டு மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் வந்து கேள்வியும் கேட்கிறார்கள் எத்தனை ஜனாசாக்களை கொண்டு போய் வச்சுட்டு வச்சுட்டு வர்றோம் மண்ணுக்குள்ளே புதைத்து விட்டு வருகிறோமே நாளை என்னையும் இது போல தூ கொண்டு போய் வைப்பார்களே என்ற எண்ணம் இல்லை தாய்மார்களே வீட்டிலே மரணிப்பவர்களை அழுது அழுது வழி அனுப்புகிறீர்கள் போன போனதுதானே இதுக்கு பிறகு வரலையே தொழுகையும் இல்ல அல்லாட பயமும் இல்ல இஷ்டம் போல வாழ்ந்தான் நான் புதுசா கேள்விப்பட்டேன் புதுசு புதுசா வருது மார்க்கம்ன்றது நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதா இத்தாளர்களே இத்தான் ஜித்தா மாப்பிள்ளைய கபருக்கு அனுப்பிடுறாங்க மாப்பிள்ளைய ரியாதுக்கு அனுப்பிட்டாருக்கா ஜித்தாக்கு அனுப்பிட்டாருக்கா கபருக்கு கபருக்கு அனுப்பினா எவ்வளவு பேனதோ இருப்பான் அதுக்குதானே குரான் சொன்னது நாலு மாசம் பத்து நாளும் நீங்கள் அவர்களுக்காக இதா அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னது மாப்பிள்ள போயிட்டாரு பத்து நாள் கூட ஆகலையா மாப்பிள்ள மூத்தாய் வீட்டுல டெக்கு போட்டு படம் போட்டு காட்டுறான் உம்மோட மனம் மாறும் மனம் மாறி ரஜினிகாந்த முடிச்சு கொடுக்கும் என்ன எரம மாட்டு பழக்கம் பாத்து எங்க இருந்தப்பா இதெல்லாம் வருது யாருமே இதை கற்று தருகிறார்கள் அருமையானவர்களே எத்தனையோ அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் எல்லாம் சமுதாயத்தை விட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் புதுசா சிலது கை கட்டி வருது அதுல இன்னும் சிலது நான் பார்த்திருக்கேன் பேப்பர்ல பொட்டோ போட்டு மூத்தா போனவருடைய போட்டோவை போட்டு அந்நியம் போடுறாங்க அது மாதிரி மறைந்த உதாரணமா மரகும் காதர் ஹாஜியார் அவர்களே நீங்க மௌத்தாவி இந்தோட நாற்பது நாளாயிட்டு இவர் சொல்லிதான் தெரியும் எனவே உங்களுடைய மனசுரத்துக்காக நேற்று இரவு உங்களோட வீட்டுல குரான் ஓதப்பட்டு தமாமும் செய்யப்பட்டது ஆனா ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் போகுது தானே கபடுது இதெல்லாம் ஏப்பா யாரப்பா இதெல்லாம் சொல்லி காட்டினது இன்னும் சிலர் நோட்டீஸ் படிச்சிருக்கிறார்கள் மூத்தா பொண்ணு இறப்பு இந்த பக்கம் இறப்பு முப்பத்த விப்பத்தன்னு போடுற மாதிரி அடப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கபூர்ல கொண்டு போய் தட்டுட்டு அதுக்கு பிறகு அல்லாவுத்தாலும் அந்த பாவத்தை மன்னிச்சு சிறப்பா இது வேணாம் ஐயா சொல்ல பார்த்து இனிய பவு கரலா குடுகால கொல்லகால மினி மரலா සෝන් වලට ගියාට පස්සේ නිවන් සැප ලැබේවා කියලා බැනර් දැම්මට මිනිහෙකුට නිවනක් හම්බෙන්නේ නැහැ. ඒ නිවන් දකින්න ඕනේ පින් හොයාගෙන. ඒ පින් සෙවීමේ මාර්ගය ලෝකයට කියලා දෙන්නේ ආගමින් පමණයි. නීති රීති වලින් මිනිසා හදන්න බෑ. නීති වලින් පාප ක්‍රියා කර මිනිහෙක්ව හදන්න බෑ. එකම එකම මග ආගම් වලින් පමණයි. சட்டம் போட்டு ஏலாரு උඩුගාන කෙනෙකුට නීතියක් දානවා උඩු ගැව්වොත් බෙල්ල කපනවා කියලා. නීතිය තද වෙන්න තද වෙන්න සම්තිං එක වැඩි වෙනවා. බෙල්ල කපනවා කිව්වොත් එයා අත්පිට අවුන හැටියම කියන්නේ මොකද්ද? පුතෝ දැන් දන්නවනේ ඉස්සර වගේ 5000 10000 කියලා හෙන්න බෑ. දැන් දන්නවනේ දඬුවම කොමකටද කියලා. දැන් බරපතල දනවා බෙල්ල කපනවා. ඒ නිසා 5000 10000 යන්න බෑ. පණ පිටින් ඉන්න ආසනම් ලම්පික ලොකුවට දෙන්න. 50000යි. ලක්ෂයයි. ලක්ෂය දීලා කුඩු අදිනවා. නවත්තන්න බෑ. දහමෙන් ආගමෙන් නවත්තන්න පුළුවන්. ඉස්ලාම් ධර්මය කියන්නේ ඒකයි. මේ වගේ දේශනා මාලාවන් පවත්වන්නේ වැරදි ක්‍රියා නැති කරන්න. பயான் என்பது தாவத் என்பது தீனுடைய உழைப்பு என்பது நல்லவர்களை உற்பத்தி செய்வதற்கான சட்டத்தால் புது அடிக்கிறது கழுத்தை வச்சு சட்டம் போட்டால் சம்திங் கூட ஏன் அவன் உசுரிக பயம் முந்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒன்பதாயிரம் கொடுத்தோம் கூடு இல்லாம போச்சா கூட்டம் இல்லாம போச்சான் நம்ம ஆளுங்களை இல்லாமாக்குறது தானப்பா அறிமுகப்படுத்தணும் ஏன்னா இஸ்லாத்திலே வெளிப்போடு இருப்பவர்கள் இஸ்லாத்திலே வெளிப்போடு இருப்பவர்கள் இவனுங்களை குடுவ கையில கொடுத்து ஆளை மடக்கிட்டோம்னா இஸ்லாத்துல வேண்டியமா நமக்கு பூந்து விளையாடலாம் அறிமுகப்படுத்தினார்கள் ஒரு பெரியவர் சொன்னாரு கிரிக்கெட்டா அப்படித்தானா முஸ்லிம்கள் தொழுகையை அந்த நேரத்திலே தொலைவிடாமல் தடுப்பதற்கு தான் இந்த அமைப்பிலே இந்த விளையாட்டு உலகத்திலே அறிமுகம் செய்யப்படப்பட்டது யூதர்கள் முசல்லாக்களை செய்து மக்காவுக்கு அனுப்புகிறார்கள் ஆஜிமார் மக்காவிலிருந்து முசல்லா முதல் வீடியோ கேசட் வரை விட்டாராம் சிகரெட்டும் விட்டாராம் இன்னும் கொஞ்ச நாள் போகல என்னென்ன கொண்டாரோ தெரியாது ஒருத்தர் சொல்லலாம் எறும்பு மாடு மாதிரி ஒரு லட்ச ரூபாய் செலவாகிட்டான் ஹஜ்ஜி செய்ய அதை கவர் பண்ணிட்டான் அதை கவர் பண்ண எப்படி எப்ப ஆகும் ஒரு புரோக்கர்கிட்ட சொன்னார் ஒரு பொண்ணுட வாப்பா ஒரு முப்பது வயசுல நல்ல ஒரு மாப்பிளோன் தான் கொண்டாங்கன்னு சொல்லி முப்பது வயசுல மாப்பிளோன் தான் சொன்னாங்க புரோக்கர் போயிட்டு தேடி தேடி பார்த்தானா முப்பது வயசுல ஆள் கிடைக்கலையா அப்படியே இருந்தாலும் அவன் நல்ல இல்லையா குடுக்காரணம் இவர் பார்த்தாராம் பாவம் முப்பது வயசுல கேட்டாரு மோலாளி ஆளும் இல்லை இல்லைன்னு சொல்லவும் கூடாது அதுக்காக என்ன பண்ணானா ஸ்கூலுக்கு வர்ற பொடியமார் ரெண்டு பேர் பதினஞ்சு வயசுல ரெண்டு பொடியமாரை வந்து கொடுத்தாங்க முதல்ல இதுவும் பரவாயில்ல பதினஞ்சு பதினஞ்சு முப்பது தானே மூளைக்கான வாப்பா சொல்றாரு முப்பது வயசுல ஓடும் புரோக்கர் சொல்றாரு இதுவும் சரி சரியாகுமா அல்லா சொன்னதை செய்து வாங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போவானா இன்னும் சில பேர் சொல்றார்கள் ஒவ்வொருத்தன் அல்லாது மாறு செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கல நாங்க something is better than nothing எல்லாமே கொடுக்கா சரி சும்மா தொழுறோமே அதே போதும் அப்பா ஒரு நேரத்துக்கு ஐம்பது இட்லிய திங்க அளவாங்க மாறுந்துட்டு அளவாங்க மாறுந்துட்டு ஐம்பது இட்லிய திங்கிறியே இந்த அளவாங்க உடம்புக்கு உன்னை படைச்ச அல்லாவுக்கு கிழமையில ஒரு நாள் சும்மா கொள்ள போதுமா மார்க்கம் என்பது முழுமையாக வேண்டும் முழுமையாக அஸ்வலாத்தை மாதத்தி உலகை மார்க்கத்தின் மிக முக்கியமான தூண்ட சொல்வார்கள் தரக்கா பக்கத்து அதமத்தி யார் தொலைவில்லையோ லேசா நினைக்க வேணாம் தொழில் லேசா நினைக்க வேணாம் சொன்னார்கள் தொழுகையை விட்டா என்ன தெரியுமா அர்த்தம் அல்லாட மார்க்கத்தை உடைச்சு போட்டான் அல்லாத அந்த மார்க்கத்தை உடைச்சு போட்ட பாவிய நம்ம வீட்டில் வச்சு தண்ணி கொடுக்கலாமா கஞ்சி கொடுக்கலாம் எனவே அருமையானவர்களே நாயகம் சொல்லலாம் சொல்வர்கள் சொல்லித்தந்த தந்த வழிமுறைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்தவர்கள் எனவே சொன்னதை சொல்லுவதை கேட்பதை வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாகர் தவான்